ஹதீஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது அபு ஹுரேராரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கோருகிறேன் தினமும் எழுபது தடவைக்கும் மேலாக பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் புகாரி ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஏழு